திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் வீழிமிழலை சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் சடையார் புன்னலுடையானொரு சரிகோவண்ணம்புடையான் படையார் மழு உடையான் பல பூத படையுடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் என்னையுடையான் விடையார் கொடி உடையானீட்டோ விழும் இழலையே முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணமூன்றாய் மாறாமறை நான்காய்வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடெட்டு திசைத்தானாய் வேறாய்வுடன் ஆனானிடம் விழிமிழலையே வம்மின்னடியீர் நான் மல்லரிட்டு தொழுதொய்ய உம்மன்பினோடே மன்பு செய்தீசன் ஊரை கோயில் மும்மென்றிசை முரல் வண்டுகள் கொண்டி திசையெங்கும் விம்மம் பொழில் சூழ்தன்பயல் விழிம் இழலையே பண்ணுபதம் ஏழும் பல ஓசை தமிழவையோ உண்ணின்றதோர் சுவையும் ஒரு தாழ தொல்லி பலவும் மண்ணும் புன்னல் உயிரும் வரு காற்றும் சூடர் மூன்றும் விண்ணும் முழு தானா நீட்டவ் விழிமிழலையே ஆயாதன சமயம் பல்ல அறியாதவ நெறியின் தாயானவன் உயிர்கட்கு முன் தலையானவன் மறைமோ தீயானவன் சிவனெம்மிரை செல்வ திரு ஆரூர் மேயானவன் உரையோ மீட்டோ விழிம் இழலையே கல்லால் நிழற் கிழாயிடர் கவாயன வாகனோர் எல்லாம் ஒரு தேராயன் மறைப்பூட்டி நின்றொய்ப வல்லாயேரி காற்றீர்கரி கொல்வா சுக்கி நாண்கள் வில்லாலையில் எய்தானிடம் விழும் இழலையே கரத்தான் மல்லி சிரத்தான் கரி உரித்தாய தோற்படத்தான் புறத்தார் பொடி நடி பணிபூவர்கோவா வரத்தான் மிக அளித்தானிடம் மோ தரும்பி விரைத்தாது பொன் மடிகின்ற நீ விழிம் இழலையே முன்னீர்பவர் முரண் அரக்கன் வட கையிலை தன்னை பிடி பிடித்தெடுத்தான் மூடி தடந்தோளிரவூன்றி பின்னை பணிந்தேத்த பிறு வாழ்பேரோடும் கொடுத்த மின்னேர் புலி சடையானிடம் விழிமிழலையே பண்டேழுள்ள கொண்டானவை கண்டானு முன்னறிய ஒண்டியுருவானுரை கோயில் நீரை பொய்கை வண்டமறை மேல் மட அன்னம் நடை பயில வெண்டாமரை செந்தாதுதீர் விழிமிழலையே மசங்கர்ச்சமண் மண்டை கையர் குண்ட குண மில்லிகள் இசங்கும் பிற பருத்தானிடமிருந்தேன் கள்ளி தீரைத்து பசும்போர் கிளி களிமஞ்சைகள் ஒளி கொண்டு விட்டெழு பகலோன் விசும்பை புலி விக்கும் பொழில் விழிமிழலையே விழிமிழலை மேவிய விகிர்தன்றனை வீரை சேர் காழின் நகர் கலைஞான சம் வந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசை வல்லார் சொல்ல கேட்டாரவரெல்லாம் ஊழின்மல்லி வினை போயிட உயர்வானடைவாரே சுவாமி வீழியழகர் அம்பாள் அழகு முலை அம்மை திருச்சிற்றம்பலம்